ரிபுகீதை ஐந்தாவது அத்தியாயம் அனைத்தும் சசவிஷானம் என்றும் அவையெல்லாம் பிரம்மமென்றும் உரைக்கும் அத்தியாயம் சராச்சர ஜகமும் சசவிஷானம் சமமெனவே பரமசிவன் அருளி செய்த மிக அரிதாம் நிர்ணயம் இங்குனக்கு சொல்வேன் மேவு மனத்தொருமையுடன் இதனை கேளாய் வெகுவிதமாய் காண்பதுவும் சசவிஷானம் விசித்திரமாய் கேட்பன பும்சசபிஷாணம் நிகிலமதான் திருஷ்யமும் சசபிஷாணம் நிகழ்கின்ற திருக்கது வம்சசபிஷாணம் பரவிய விண் விண்வாயுவனன் நீர்மண் என்னும் பஞ்சபகாபூதமுமே சசபிஷாணம் விரவிய அப்பூதத்தால் விளைவதான வெகுவிதமாம் பௌத்திகமும் சசபிஷாணம் மறுவுமனம் புத்தி அகங்காரம் சித்தம் உள்ள தேசவையும் சசவிஷானம் உருவமதாம் பிரம்மாண்டம் அவற்றிலுள்ள உலகங்கள் உயிர்கள் எல்லாம் சசவிஷானம் புகழ் ஜனனம் ஜரைமரணம் ஆதி வியாதி புண்ணிய பாவங்கள் எல்லாம் சசவிஷானம் காமம் கோபமுடன் லோபம் மோகம் ஹீனமத மச்சரமும் சசவிஷானம் மகிழ்வு தரும் தைரியமும் வெற்றி தோல்வி மான அவமானமுமே சசவிஷாணம் தகு குருவும் மாணவனும் மன்னோர் செய்ய தகும் உபதேசாதிகளும் சசவிஷாணம் ஆதியொடு மத்தியமும் அந்தம் தானும் அவன் இவன் நீ முதல் எவையும் சசவிஷாணம் பூத்தமோடு பௌஷ்யமும் வர்த்தமான பொருளவையும் எப்போதும் சசவிஷாணம் காதலுறும் ஸ்தூல உடல் சூக்ம தேகங் காரணமாம் தேகமெல்லாம் சசவிஷாணம் ஜாத்தமுறும் காரியமும் மற்றும் உள்ள சகலமுமே சந்ததமும் சசவிஷாணம் மமதையுறும் பொக்யமும் போக்கம் தன்னை மறுபியிடும் போக்தாவும் சசவிஷாணம் சமமுடனே சந்தோஷம் விசாரம் சாது சங்கமுதல் சத்குணமும் சசவிஷாணம் யம நியமாச்சனமுடனே இயற்றும் பிராணா யாம முதல் யோகமுமே சசபிஷாணம் அமர்விவித லட்சிய லட்சணமும் சித்த அலைவதுமற்றலையாதும் சசபிஷாணம் ஏதமனித்தானித்த விவேகமாதி எனும் நான்கு சாதனமும் சசபிஷாணம் பேதமுற இருபத்து நான்கதாக பேசியிடும் தத்துவமும் சசபிஷாணம் போதியிடும் உடன் மூன்றும் அவஸ்தை மூன்றும் उभयविधविद्यमुं ससविषाणं भूतमतन् पञ्चकमुं विरिञ्चनादि புகழ்தேவ பஞ்சகமும் சசவிஷாணம் பலவித வர்ணாசிரமம் அவற்றின் செய்கை பயில் குலகோத்திரமெவையும் சசவிஷாணம் நிலைமருவா போகேச்சை மோக்ஷ இச்சை நிகழ்த்தும் அதன் சாதனமும் சசவிஷாணம் சலனமுறும் சசாதீய முதலாம் பேதம் சாற்று பரிச்சேதமுமே சசபிஷாணம் ஸ்திலமளவும் முதலியதா காணப்பட்ட திருஷ்யமும் தரிசனமும் சசபிஷாணம் சிந்தையினால் பலவிதமாய் நினைக்கப்பட்டு செருகின்ற பொருளவையும் சசபிஷாணம் புத்தியினால் பலவிதமாய் உறுதிப்பட்டு பொருந்தியிடும் பொருளவையும் சசபிஷாணம் துவந்தமுறும் வாக்காலே வசனிப்புற்று தொடர்கின்ற பொருளவையும் சசவிஷாணம் இந்திரியம் எவையாலும் உணரப்பட்ட எப்பொருளும் எப்போதும் சசவிஷாணம் வெகுவிதமாம் பூதங்கள் சசவிஷாணம் விசித்திரமாம் புவனங்கள் சசவிஷாணம் சகலவித தீர்த்தங்கள் சசவிஷாணம் மதாம் ஸ்தலங்களுமே சசவிஷாணம் அகிலமத தர்மங்கள் சசவிஷாணம் அகிலமதாம்பலங்களுமே சசவிஷாணம் நிகிலவித வேதங்கள் சசபிஷாணம் நிகிலமதா நூல்களுமே சசபிஷாணம் சர்வமதாம வித்யுமே சசபிஷாணம் சர்வமதாம் வித்யுமே சசபிஷாணம் சர்வமதாம் பந்தமுமே சசபிஷாணம் சர்வமதா முக்தியுமே சசபிஷாணம் சர்வமதாங்காலமுமே சசபிஷாணம் सर्वमदा कर्ममु मे सस विषाणं सर्वमुणर्ज्ञानमुमे सस विषाणं सर्वतिङ्गीषनुमे सस विषाणं सकलवितजीवरुमे सस विषाणं सकलत्तिन् सङ्गमु मे सस विषाणं सकलवितद्वैतमुमे सस विषाणं सकलत्तिन्नुण्मयुमे सस सकलवितशास्त्रमुं सस சாற்றுமதன் ரகசியமும் சசபிஷானம் சகலவித வேதாந்த சித்தாந்தங்கள் சர்வமுமே சந்ததமும் சசபிஷானம் குறைவனவே தள்பொருளும் சசபிஷானம் கூட்டியிடத்தகு பொருளும் சசபிஷானம் நிறைவனவே நினை பொருளும் சசபிஷானம் நீ யமதாய் நினை பொருளும் சசபிஷானம் பிறருடைய பொருளவையும் சசபிஷானம் பின் தனது பொருளவையும் சசவிஷானம் அறிவுறும் ஆத்மானாத்ம விவேகமாதி அகிலமுமே அனவரதம் சசவிஷானம் சர்வமெனக் காண்பதுவும் சசவிஷானம் சத்தியமாய் தோற்றுவதும் சசவிஷானம் பிரியமதாய் சொல்லுவதும் சசவிஷானம் பேணியதை கேட்பதுவும் சசவிஷானம் அருமையதாய் ஓருவதும் சசவிஷானம் அயனுலகை படைப்பதுவும் சசபிஷானம் ஹரியுலகை காப்பதுவும் சசபிஷானம் ஹரநதனை அழிப்பதுவும் சசபிஷானம் மேவு புராணங்களெல்லாம் சசபிஷானம் ஸ்மிருதி கீதி காசமெல்லாம் சசவிஷாணம் பாவனமாம் உபனிஷதம் சசபிஷானம் பலவிதமாம் நூல் பொருளும் சசபிஷானம் ஜீவபர ஜெகம் சசபிஷானம் செரிகின்ற சம்சாரம் சசபிஷாணம் கேவலமாம் பரபிரம்மம் ஒன்றே என்றும் கம்பீரமாக உள்ள வஸ்து மைந்தா கோலமுறும் ஜீவஜக பரங்களாக கூறியிடும் துவைத்தமெல்லாம் சசபிஷாணம் போலவெறும் பொய்யாகும் என்றும் எங்கும் பூரணமாய் நின்ற பர பிரம்மம் ஒன்றே காலமொரு முன்றிலுமே நாசம் இன்றே களங்கமிலா பரமார்த்த வஸ்து வென்னம் சாலவுமே ரகசியமாம் இவ்வர்த்தத்தை சலனமர கேட்டுணர்வோன் பிரம்மமாவன் நரர் சுரர்கள் எல்லோர்க்கும் எவ்வீடத்தும் நன்னமிக அரிதாகி குஹ்யமான சர்வமுமே பிரம்மெனும் நிச்சயத்தை சம்புவென கருளிய வாசாற்ற கேளாய் மருவுமகம் விருத்திக்கு விஷயமாயும் மற்றும் ஹிதம் விற்த்திக்கு விஷயமாயும் திருஷ்யமாயவைய வேதான் தோற்றலாகும் தெரிவுற்ற அவையெல்லாம் பிரம்ம ரூபம் தேகோகம் என்றுணரும் நினைவு தானே தெரிவுற்ற உட்கரணம் என்னலாகும் தேகோகம் என்றுணரும் நினைவு தானே இயக்கமுறும் சம்சாரம் என்னலாகும் தேகோகம் என்றுணரும் நினைவு தானே திருளுற்ற பீத்தியெல்லாம் செய்வதாகும் தேகோகம் எனும் அந்த நினைவெப்போதும் திணையளவும் இல்லையெல்லாம் பிரம்ம ரூபம் தேகோகம் என்றுணரும் நினைவு தானே தெரிவுற்ற சகல ஜகம் என்னலாகும் தேகோகம் என்றுணரும் நினைவு தானே திருடமுற்ற பந்தமென செப்பலாகும் தேகோகம் என்றுணரும் நினைவு தானே திரளுற்ற துன்பமெனச் செப்பலாகும் தேகோகம் எனும் அந்த நினைவெப்போதும் திலமளவும் இல்லையெல்லாம் பிரம்ம ரூபம் தேகம் அகம் என்றறியும் அறிவு தானே தெரிவற்ற அஜானம் என்னலாகும் தேகமகம் என்றறியும் அறிவு தானே திருடவிதய கிரந்தி என செப்பலாகும் தேகமகம் என்றறியும் அறிவு தானே திகழ் திகழ்பாவாபாவமென செப்பலாகும் தேகமகம் எனும் அந்த அறிவெப்போதும் தினையளவும் இல்லையெல்லாம் பிரம்மம் தானே ஆகம் அகம் என்றறியும் அறிவு தானே அலையுற்ற மனதெனவே அறையலாகும் ஆகமகம் என்றறியும் அறிவு தானே அமர் மலின வாசனைகள் என்னலாகும் ஆகமகம் என்றறியும் அறிவு தானே அனந்தவித நரகமென அறையலாகும் ஆகமகம் எனும் அந்த அறிவெப்போதும் அணுவுமில்லை உள்ளதெல்லாம் பிரம்மம் தானே ஆகமகம் என்றறியும் புத்தி தானே அலைகின்ற ஜீவனென அறையலாகும் ஆகமகம் என்றறியும் புத்தி தானே அளவுபடும் பரிச்சின்னம் என்னலாகும் ஆகமகம் என்றறியும் புத்தி தானே அனந்தவித சோகமென அறையலாகும் ஆகமகம் எனும் அந்த புத்தி என்றும் அணுவுமில்லை உள்ளதெல்லாம் பிரம்மம் தானே ஆகமகம் என்றறியும் புத்தி தானே அளவற்ற சங்கமென அறையலாகும் ஆகமகம் என்றறியும் புத்தி தானே அமர்ஜனன ஜராமரணமென்னலாகும் ஆகமகம் என்றறியும் புத்தி தானே அகில அகிலவகா பாவமென அறையலாகும் ஆகமகம் எனும் அந்த புத்தி என்றும் அணுவுமிலை உள்ளதெல்லாம் பிரம்மம் தானே ஆகமகம் என்றறியும் புத்தி தானே அளவற்ற மங்களமாய் அறையலாகும் ஆகமகம் என்றறியும் புத்தி தானே அளவற்ற ஆசையன அறையலாகும் ஆகமகம் என்றறியும் புத்தி தானே அனந்தவித தோஷமென அறையலாகும் ஆகமகம் என வந்த புத்தி என்றும் அணுவுமிலை உள்ளதெல்லாம் பிரம்மம் தானே ஆகமகம் என்றறியும் நினைவு தானே அகில மகாமலமெனவே அறையலாகும் ஆகமகம் என்றறியும் நினைவு தானே அளவற்ற சந்தேகம் என்னலாகும் ஆகமகம் என்றறியும் நினைவு தானே அனர்த்தமெல்லாம் அடைந்திடவோர் மூலமாகும் ஆகமகம் எனும் அந்த நினைவெப்போதும் அணுவுமிலை உள்ளதெல்லாம் பிரம்மம் தானே நினைவெதுவோ அதுதானே ஜீவனாகும் நினைவெதுவோ அதுதானே ஈசனாகும் நினைவெதுவோ அதுதானே ஜகமும் ஆகும் நினைவெதுவோ அதுதானே மனதும் ஆகும் நினைவெதுவோதுதானே காமமாகும் நினைவெதுவோ அதுதானே கர்மமாகும் நினைவெதுவோ அதுதானே துக்கமாகும் நினைவெதுவோ அதுதானே அனைத்துமாமே நினைவின்றி நிற்பதுவே அகண்டமாகும் நினைவின்றி நிற்பதுவே நிஷ்டையாகும் நினைவின்றி நிற்பதுவே ஞானமாகும் நினைவின்றி நிற்பதுவே மோட்சமாகும் நினைவின்றி நிற்பதுவே சகஜமாகும் நினைவின்றி நிற்பதுவே பிரம்மமாகும் நினைவின்றி நிற்பதுவே சிவமும் ஆகும் நினைவனவும் இல்லையெல்லாம் பிரம்மம் தானே சங்கல்ப நினைவுகளுக்கணுவும் பேதம் சார்வதில்லை நினைவதுவே சங்கல்பம் காண் சங்கல்பம் எது அதுவே மகத்தாமோகம் சங்கல்பம் எதுவதுவே ஆதிவியாதீன் சங்கல்பம் எதுவதுவே காமம் கோபம் சங்கல்பம் எதுவதுவே அத்தியாசம் சங்கல்பம் எதுவதுவே தாபம் யாவும் சங்கல்பம் எதுவதுவே சகல துன்பம் சங்கல்பம் எதுவதுவே மகத்தாம் தோஷம் சங்கல்பம் எது அதுவே மலங்கள் யாவும் சங்கல்பம் எதுவதுவே காலம் தேசம் சங்கல்பம் எதுவதுவே நானா ரூபம் சங்கல்பம் எதுவதுவே ஜகமயக்கம் சங்கல்பம் எது அதுவே ஜீவரூபம் சங்கல்பம் எது அதுவே ஈஷரூபம் சங்கல்பம் எதுவதுவே சகல ரூபம் சங்கல்ப மாத்திரமே மூலாஞானம் சங்கல்ப மாத்திரமே விவித பேதம் சங்கல்ப सङ्गल्प सकलकर्मं मे सकल नरकं स्वर्गं सङ्गल्प मात्र मे भूतं यावं सङ्गल्प मात्र मे भुवनं यावं सङ्गल्प मात्र मे देहमादि सङ्गल्प श्रवणादि सङ्गल्प आत्मचिन्तये सकल्प मात्र मे यावम् சங்கல்ப மாத்திரமெங்கெங்கே தோன்றும் ஜெகஜீவ பரங்களும் அங்கங்கே தோன்றும் சங்கல்ப மாத்திரமே சற்றும் இல்லை சத்தியமா சகலமுமே பிரம்ம ரூபம் மனதுக்கும் சங்கல்பம் தனக்கும் பேதம் மற்றணுவும் இலை மனதே ஜகங்கள் யாவும் மனததுவே மகத்தான பகையாம் மற்றும் மனததுவே மகத்தான பவமும் ஆகும் மனததுவே மரணம் ஆகும் மனததுவே மகத்தான துக்கமாகும் மனததுவே மகத்தான மலமும் ஆகும் மனததுவே முதல் எவையுமாமே மனமதுவே சங்கல்ப விகல்பமாகும் மனமதுவே புத்தியுமாம் சித்தமாகும் மனமதுவே அகங்காரமாகும் மற்றும் மனமதுவே பொதுவந்த கரணமாகும் மனமதுவே ஜீவனுமாம் பந்தமாகும் மனமதுவே கர்த்ரு போத்ருவோமாகும் மனமதுவே மண்ணுதகம் மணலும் ஆகும் மனமதுவே மருத்துமகள் விண்ணோமாமே மனமதுமே சத்தமுடு ஸ்பர்ஷமாகும் மனமதுவே ரூபமுடன் நிரதமாகும் மனமதுவே கந்தமென தோற்றலாகும் மனமதுவே அன்னமய கோஷமாகும் மனமதுவே பிராணமய கோஷமாகும் மனமதுவே மனோமயமாம் கோஷமாகும் மனமதுவே விஜான கோஷமாகும் மனமதுவே ஆனந்த கோஷமாமே மனமதுவே ஸ்தூலமெனும் தேகமாகும் மனமதுவே சூக்மமெனும் தேகமாகும் மனமதுவே காரணமாம் தேகமாகும் மனமதுவே ஜாகிரமும் கனவும் ஆகும் மனமதுவே துவந்தமிலா சுஷுப்தியாகும் மனமதுவே விஸ்வனென தோற்றலாகும் மனமதுவே தைஜசனாய் தோற்றலாகும் மனமதுவே பிராஜ்யனென தோற்றலாமே மனமதுவே சமஷ்டியனும் யாவும் ஆகும் மனமதுவே வியஷ்டியனும் யாவும் ஆகும் மனமதுவே வெகுவிதமாம் தேவராகும் மனமதுவே விதி முதலை மூர்த்தியாகும் மனமதுவே தெரிவுற்ற பொருளும் ஆகும் மனமதுவே தெரியாத பொருளும் ஆகும் மனமதுவே ஜடச்சித்தாமவையும் ஆகும் மனமதுவே தோற்றிய எத்வைத்தமும் கான் மனமதுதான் எப்போதும் மித்தியாகும் மனது மகேந்திர ஜால நிகரேயாகும் மனமதுதான் மலடியுடை மைந்தனாகும் மனமதுதான் ஒரு காலும் இலவே இல்லை மனமிலதால் சங்கல்பம் முதலும் இல்லை மனமிலதால் குரு சிஷ்யர் முதலும் இல்லை மனமிலதால் ஜெகஜீவன் முதலும் இல்லை மனோமயமாம் சர்வமுமே பிரம்ம ரூபம் மனமுமில்லை மனோமயமாம் ஜெகஜீவாதி மற்றுமொரு பொருளுமில்லை என்றும் எல்லாம் அனக சதானந்த சிதாகாசமான அகண்டமதாம் பரபிரம்ம ஸ்வரூபமேயாம் இதிலோர் ஐயமில்லை சத்தியந்தான் எங்குமுள பரமசிவன் அறிய சொன்னேன் மகா ரகசியமாம் இவ்வர்த்தத்தை நன்றாக கேட்டுணர்வோன் பிரம்மமாவன் சுத்தமுறும் வேதாந்த விசாரத்தாலும் சுக நல்கும் பரமசிவ பக்தியாலும் வித்திய முதல் ஏஷடையை விடுதலாலும் விமலமதாம் பரமசிவ தியானத்தாலும் முக்தி தரும் பரபிரம்ம ஞானம் உண்டாய் மொழிந்த மனமுபசாந்தி மேவும் அன்றே சத்தமிகும் குதர்க்க முதல்யவைகளாலும் சாந்தி தனை மேவாது மனதெப்போதும் திருஷ்யமேதொன்றுமிலா திருக்கேயாகி இயங்கும் மனோவிகல்பமெல்லாம் நிலை நின்றோர்க்கு மறுபியிடும் நனவு கனா சுஷுப்தி இல்லை மரணமில்லை உய்வதில்லை மற்றொன்றில்லை பிரிவரவே மனது பெரிதிருக்கும் நிஷ்டை பெருமையினை என் சொல்வோம் என்றிவ்வண்ணம் பறிவுடனேறிபு முனிவன் நிதாகனுக்கு பரமார்த்த உறுதியினை பகர்ந்தான் நன்றே சராச்சர தோற்றமும் சசவிஷாண சமானமென்றோதலும் துகளதாகிய ஸ்வப்பனம் போலவே தொடர் மனோமயமாயெங்கும் தோன்றிய அகில ஜீவ பரேஷ ஜகங்களும் அகண்டமாம் பரரூபமென்றோதலும் இகழ்விலானந்த தாண்டவமாடுனம் ஈசன் தன் பரிபூரண ரூபமே இகழ்விலானந்த தாண்டவமாடனம் ஈசன் தன் பரிபூரண ரூபமே நம் ஈசன் தன் பரிபூரண ரூபமே ஐந்தாவது அத்தியாயம் முற்றிற்று அருணாச்சலம்